திருச்சிற்றம்பலம் அடைக்கலப்பத்து தாம் இறைவனின் அடைக்கலப் பொருள் என்பதை உணர்ந்து அவ்வுணர்வின் பிழிவாய்ப் பாடிய பாடல்களின் தொகுதி கலம் என்பது பொதுவாக பாத்திரம் எனும் பொருளில் மண்கலம் உண்கலம் என சொற்கள் நடைமுறையில் உள்ளவற்றை நாம் காணலாம் இங்கு அது உயிர்ப்பொருளுக்குமாகி பாதுகாப்பது இன்னாரின் கடமை என முழுதுமாய் ஒப்படைப்பது அடைக்கலமாக ஆகும் இப்பகுதிக்கு பக்குவ நிர்ணயம் என்று சான்றோர்கள் குறிப்பு தந்திருக்கிறார்கள் நிர்ணயம் என்று சொன்னால் உறுதி என்று பொருள் அடைக்கலமாக தம்மை ஈசனிடம் ஒப்புவித்தார்க்கே பக்குவம் கூடுமாகையால் இப்பகுதிக்கு பக்குவ நிர்ணயம் என்றார் சான்றோர் பாடல்கள் பல வகை யாப்புகளால் செய்யப்பெற்றிருப்பதால் இப்பகுதி கலவைப்பாட்டு என்றும் சொல்லப்படுதல் நாம் அறிகின்றோம் இப்பகுதியிலே பெருமான் ஒரு அருமையான செய்தியை சொல்லுகிறார் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் சதுரப் பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் என்று சொல்லுகிறார் சதுரம் என்றால் சாமர்த்தியம் என்று பொருள் தரும் எந்த சாமர்த்தியத்தை இங்கே மெச்சுகின்றார் பிறவி வேறெறுத்தான் என்று சொல்லாது பிறவியை வேறெறுத்தான் என்றது என்னை மரத்தினுடைய வேரை அறுத்தல் போல பிறவிக்கு காரணமான வினைகளை சிவபெருமான் திருப்பெருந்துறையிலே நீக்கினான் வேறெருந்த மரம் விழுந்திருக்க அல்லவா வேண்டும் வினைகள் முழுவதுமாக நீங்க பெற்ற தாமும் உடனே சென்றிருக்க வேண்டுமே ஆனால் அது நடைபெறவில்லை வேறில்லாத மரம் நின்று கொண்டிருக்கிறது இனி இவ்வுலக வாழ்வு அடிகளுக்கு நீடித்ததற்கு வினைகள் காரணம் என்று சொல்லுவது சிறப்பல்ல பிறவியை வேறறுத்தான் என்றதும் பிறவி தொடர்ச்சியை அறுத்தான் ஆனால் இப்பிறவி தொடரும்படி செய்தான் இப்போது பிறவிக்கு வேர் வினைகள் அல்ல பெரும் பிச்சு அதாவது பித்து இப்பிறவி நீடிக்க காரணம் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் என்று சொன்னாரே அந்த பிச்சுதான் காரணம் இதை செய்த சாமர்த்தியத்தையே சதுரன் என்றார் அடிகள் மரத்தை வீழ்த்தாமல் வேரை மட்டும் எடுத்த சாமர்த்தியம் அம்மரம் வீழாது வேறு ஆதாரம் கொண்டு இவ்வுலகில் அந்த மரத்தை நிறுத்திய சாமர்த்தியம் ஈசனுடைய சாமர்த்தியம் அல்லவா அதைத்தான் சதுரப்பெருமான் என்று போற்றுகின்றார் மணிவாசகர் செழிக்கமலத்திரள்ளனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர் யான் பாவியே புழுக்கண் உடை புன்குரம்பை பொல்ல கல்வி ஞானம் இல அழுக்கு மனத்து அடியே உடையும் உன் அடைக்கலமே வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அரா புண்பவனே பொங்கு கங்கை தடை செருப்பவனே ஏ நின் திரு அருளால் என் பிறவியை வேறறுப்பவனே உடையாய் அடியேன் முன்னடக்கலமே பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் மலரோன் நெடுமால் அறியாமல் நின்ற அரும்பெருமான் உடையாய் அடியே அடைக்கலமே பொழியின்ற துன்பப் புயல் வெள்ளத்தில் நில் கழல் புனை கொண்டு இழிகில்த அன்பர்கள் ஏறினர்வா யான் வாய் சுழி சென்று மாதத்திரை பொறக காமச்சுரவரிய அழிகின்றனல் உடைய அடியே அடியேன் அடைக்கலமே சுருள்புரி கூடைய சுழலில் பட்டு உந்திரம் மரம் இங்கு இருள் புரியாக்கையிலே கிடந்து இத்தனல் மைத்தடங்கள் வெருள் புரி மான்ன நோக்கிதல் பங்க விண்ணோர் பெருமான் அருள் புரியாய் உடையாய் அடியேன் உன்னடைக்கலமே மாழை மைப்பாவிய கண்ணியர் வன்மத்து இட உடைந்து தாழியை பாவு தயிர் தளர்ந்தே வடமலர்த்தாள் வாழி எப்போது வந்து என்ன வணங்குவன் வல்வினையேல் ஆழி அப்ப உடையாய் அடியேல் உள்ளடக்கலமே கணினாக நுடங்கும் இடையாக வெகுளி வலையில் அகப்பட்டு புங்கண்ணாய் புரள்வேனே புரளாமல் புகுந்தருளி என் கண்ணிலே அமுதூ தித்தித்து எல் பிழைக்கு இறங்கும் அங்கணனே உடையாய் அடியேன் நடக்கலமே மாவடு வகிரன்ன கண்ணி வங்க நின்மலரடிக்கே கூவிடுவாய் நம்பிக்கையிடுவாய் நின் குறிப்பறியே பாகிடையாடு குழல் போல் கரந்து பரந்தது உள்ளம் கெடுவே உடையாய் அடியே உள்ளடக்கலமே பிரிவறியன்பல் நின்னருள்வை கழல்தாள் இணைக்கு மறிவறியா செல்வம் வந்து பெற்ற உன்னை வந்திப்பறிவோ நெறியறியே நின்னையே அறியேல் நின்னையே அறியும் அறிவறியே உடையாய் அடியே உள்ளடக்கலமே வழங்குகின்றாய்க்கு உன்னருளாரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையாக தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து உய்யக்கொள்ள அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் அடைக்கலமே